ஆனிலைமேய்க்க நீ போதி அருமருந்தாவதறியாய் கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமே நிவாட பானையில் பாலை பருகி பற்றாதாரெல்லாம் சிரிப்ப தேனிலிய பிரானே செண்பகப்பூச்சூட்டவாராய் கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னைக் கண்டாலொக்கும் கண்கள் உருவுடையாய் உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய் திருவுடையாள் மணவாளா திருவரங்கத்தே கிடந்தாய் மருவி மனம் கமழ்கின்ற மல்லிகை பூச்சூட்டவாராய் மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்புதுகிலவை கீறி நிச்சலும் தீமகள் செய்வாய் நீள் திருவேங்கடத்தெந்தாய் பச்சை தமனகத்தோடு பாதிரிப்பூச்சூட்டவாராய் திருவின் கண்ணின்றிளவாய்ச்சிமார்களை தீமை செய்யாது மருவும் தமனகமும் சீர் மாலை மனம் கமழ்கின்ற உருவம் கருங்குடல் நெற்றி பொலிந்த முகிற்கன்று போலே உருவமழகிய நம்பி உகந்திவை சூட்ட நீவாராய் வாய் பிளந்திட்டாய் கரியின் கொம்பொசித்தாய் கள்ள வரக்கியை மூக்கொடு காவலனை தலை கொண்டாய் அள்ளிரி வெண்ண விடுங்க அஞ்சாதடியே நடித்தேன் தெள்ளிய நீரிலெழுந்த நீர் சூட்டவாராய் எருதுகளோடு பொருதி ஏது முலோபாய் காண் நம்பி கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால் கொடுபாய்ந்தாய் எருவின் கண் தீமைகள் செய்து சிக்கனமல்லர்களோடு பொருது வருகின்ற பொன்னே உன்னை பூச்சூட்டவாராய் குடங்கள் கூத்தாட வல்லயம் கோவே மடங்கொள் மதிமுகத்தாரை மால் செய்ய வல்லயன் மைந்தா இடந்திட்டரணியன் நெஞ்சை இருவிளமாக முன்கீண்டாய் குடந்தை கிடந்த வெங்கோவே குரு குறுக்கத்திப்பூச்சூட்டவாராய் சீமாலிகனவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலைகொண்டாய் ஆமாரறியும் பிரானே அணியரங்கத்தே கிடந்தாய் ஏமாற்றமென்னைத் தவிர்த்தாய் இருவாட்சி பூச்சூட்டவாராய் அண்டத்தமரர்கள் சூழ அத்தாணி உள்ளங்கிருந்தாய் தொண்டர்கள் நெஞ்சிலுறைவாய் தூமலராள் மணவாளா இண்டிட்டுலகினையேழும் ஓர் ஆலிலையில் துயில் கொண்டாய் கண்டனான் உன்னை யுகக்க கருமுகைப்பூச்சூட்டவாராய் செண்பக மல்லிகையோடு செங்கழு நீரிருவாட்சி என்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்றிவை சூட்டவாவென்று அன்பகர் கொண்டானை ஆய்ச்சி மகிழ்ந்துரை செய்த விம்மாலை பண்பகரவில்லி புத்தூர்கோ